الحمد لله الحمد لله العليم الخبير المحسن نظام العالم بلا معين ونصير سبحان الذي حكمته بالغة وعلمه غزير فنعمه واصلة إلى كل صغير وكبير والصلاة والسلام على محمد سيد الأولين والآخرين وعلى آله الطيبين الطاهرين وصحابته الهداة المهتدين أما بعد فيقول الله جل وعلا وهو أسبق القائلين بسم الله الرحمن الرحيم قل هل ننبئكم بالأخسرين أعمالا الذين ضل سعيهم في الحياة الدنيا وهم يحسبون أنهم يحسنون صنعا صدق الله العلي العظيم وقال نبينا وسيدنا وراشدنا محمد صلى الله عليه وسلم إنكم لتموتون كما تنامون وتبعثون كما تستيقظون وتحاسبون بما تعملون ثم إنكم ثم إنها لجنة أبدا أو لنار أبدا أو كما قال محمد صلى الله عليه وسلم உலகத்தை படைத்து அதனை தன கச்சிதமாக பரிபாலிக்கின்ற ஏக வல்லவன் பிரபுலானமீன் அல்லாஹுக்கே புகழனைக்கும் இன்றென்று முடித்தார்கள் சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் உயிரிலும் மேலான ஹபீப் முகமது சல்லாஹ் அலிவு செல்லம் அவர்கள் மீது யாமம் வரைக்கும் எடுத்து வாழ்கின்ற ஒவ்வொரு நல்லவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகுவதாக என வேண்டியதன் பின்னால் புனிதமான ஜிமாவுடைய நாளையிலே புனிதமான இடத்தில் வந்தமர்ந்திருக்கும் எல்லோருமே இஸ்லாமிய நெஞ்சங்களே அவ்வளவுமீன் அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறும் அவன் ஏவியவைகளை எடுத்து வாழ்வதோடு அவன் தடுத்தவைகளை தானும் தவிர்ந்தேன் அதிலிருந்து பிற சகோதரர்களை தடுத்து வாடுமாறு எனக்கும் உங்களுக்குமாக வசியத் என்ற பேரிலே நல்லு கண்ணியாசம் செய்து கொள்ள விரும்புகிறேன் அம்மாவுடைய நான் பின்னால் வாரவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அது முக்கியமான ஒரு சாமி மக்களுக்கு ஒரு மக்களாக இருக்குது காலை தூக்கி வச்சுட்டு தூங்கினா அவங்களோட ஒடு முறிஞ்சிடும் அதிகமான ஜும்மாக்களை பார்க்க கிடைக்குது ஆளை தூக்கி வச்சு தூங்கிடுறாங்க ஒரு சிலர் ஜும்மா மறையினத்தோடு அப்படியே எழுந்து தொழுதுட்டாங்க அவங்களுக்கு ஒவ்வொரும் இல்லை ஜும்மாவும் இல்லை இல்லையே அப்படி யாருமே தூங்கிடாதீங்க தீனுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் இது அவ்வாறுதான் தூங்குற ஒரு நிலைமை இருந்தாலும் காலை தூக்கி வச்சு தூங்கிறாதீங்க பேசப்பட்ட கேட்கப்பட்ட விஷயங்களை எடுத்து அமல் செய்து நாம எல்லாம் சொல்லுவார்கள் ஆ அப்படி ஆலமி நல்லா எனக்கும் உங்களுக்கும் போட்டி செய்வாங்க நாம் எல்லோரும் சமூக பிரஜை சமூகத்தோடு சேர்ந்து வாழ்கிறோம் யாரும் காற்றிலே தனிமையாக வாழ்பவர்கள் அல்ல எனவே சமூக பிரஜைகளாக சமூகத்தோடு சேர்ந்து வாழ்கின்ற எங்களிடத்திலே இஸ்லாம் ஒரு சில பண்புகளை எதிர்பார்க்கிறது எங்களிடத்திலே இந்த பண்புகள் இருக்க வேண்டும் அவ்வாறுதான் சமூகத்திலே ஒரு சீரான ஒரு சமூகம் வாழும் இந்த உலகத்திலே அப்பொழுதுதான் இருக்கின்ற சமூகம் சீராக இருக்கும் என்பதற்கான இஸ்லாம் அப்படியாப்பட்ட இந்த நட்பண்புகளை எதிர்பார்க்கிறது இதற்கு சொல்லுவார்கள் ஐபாதோடு இது சேர்ந்தது அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விடயங்களை மன்னித்தாலும் அடியார்களோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை மன்னிப்பதற்கு அந்த அடியார்கள் மன்னிக்க வேண்டும் இது அல்லாஹ் போட்டு நிபந்தனை எனவே நிலைமை இஸ்லாமிய நெஞ்சங்களே நாம் எல்லோரும் சமூக பிரஜைகள் நாங்கள் எல்லோரும் நாங்கள் கூட்டாக ஒன்று சேர்ந்து வாழ்கிறோம் இந்த கிராமத்திலே இந்த ஊரிலே நாங்கள் ஒன்றாக வாழ்கிறோம் எமக்கு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள் எம்முடைய நண்பர்கள் இருக்கிறார்கள் எம்முடைய உறவினர்கள் இருக்கிறார்கள் நாம் இருக்கின்றோமா பள்ளிவாசலுக்கு வருகிறோமா பக்கத்திலே சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் பிரயாணம் செய்கிறோமா பக்கத்து சீட்டிலே உட்காரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் எனவே இவ்வாறு நாங்கள் சமூகத்தோடு ஒட்டி இணைந்து நாங்கள் வாழ்கின்ற பொழுது எங்களிடத்திலே இஸ்லாம் ஒரு சில நட்பண்புகளை எதிர்பார்க்கிறது அதிலே ஒரு முக்கியமான ஒன்றுதான் எங்களால் இன்னொரு சகோதரருக்கும் கஷ்டம் போய்விடக் கூடாது என்னால் எந்த ஒரு சகோதர சகோதரியும் கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்னுடைய செயலினால் என்னுடைய சொல்லினால் என்னுடைய பேச்சினால் என்னுடைய பார்வையினால் என்னுடைய நடையினால் என்னுடைய பிடியினால் என்னுடைய எந்த ஒரு எந்த ஒரு அசைவாலும் கூட பிற சகோதரர்கள் பிற சகோதரர்கள் நம்முடைய ஊரில் வாழக்கூடியவர்கள் நம்முடைய வீட்டில் வாழக்கூடியவர்கள் நம்முடைய நம்முடைய கிராமத்தில் வாழக்கூடியவர்கள் எமக்கு பக்கத்து சேட்டில் உட்காரக்கூடியவர்கள் யாராக இருக்கலாம் எம்முடைய எந்த ஒரு செயலினாலும் எந்த ஒரு அசைவினாலும் யாரும் கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதை இஸ்லாம் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது இதனை ஆதரிக்கிறது இதனைத்தான் இஸ்லாம் வரவேற்கிறது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விடயம் நாம் சமூக பிரஜை என்ற காரணத்தினால் பிறரால் எங்களுக்கு கஷ்டம் வந்துவிட்டால் பிறரால் நாங்கள் நஞ்சம் அடைந்து விட்டால் பிறரால் நாங்கள் துன்புறுத்தப்பட்டால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்னிடத்திலே இஸ்லாம் என்னத்தை எதிர்பார்க்கிறது என்று பார்த்தால் இஸ்லாம் என்னிடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு உன்னதமான பண்புதான் அந்த கஷ்டங்களை அந்த துன்பங்களுக்கு நீங்கள் பழிக்கு பழிவாங்கி விடாமல் அதனை நீங்கள் மன்னித்து மறந்து விடுங்கள் ஹசனல் பசரி ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மோமியிடத்திலே இருக்கக்கூடிய நல்ல பண்புகளிலே எல்லாம் மிக நல்ல பண்பு மோமினுடைய நட்பண்புகளிலே எல்லாம் சால சிறந்த நட்பண்புதான் தான் பிறரால் வரக்கூடிய கஷ்டங்களை துன்பங்களை நஷ்டங்களை மன்னித்து மறந்து விடுவதே இது ஒரு மோமினத்தில் இருக்கக்கூடிய நல்ல பண்புகளில் மிக நல்ல பண்பு என்பதாக அசன் பசரி ரஹமத்துல்லாய் அலையை சொல்லி காட்டினார்கள் ஹபீப் சல்லா அலைசல்லமுடைய வரலாற்றிலே நாங்கள் பார்த்தால் இதனை நாங்கள் ஏராளமாகவும் தாராளமாகவும் பெற்றுக் கொள்ளலாம் ஹபீபிடத்தில் சொல்லப்பட்டது யார சொல்லலா உங்களுக்கு சூரியன் செய்த லபீது பின் ஆசம் தான் உங்களுக்கு செய்தவர் இந்த நபீது நபீதுவில் நாசம் தான் யாருக்கு என்ன செய்வோம் அந்த நபீதை ஹபீப் செல்லாம் அழைத்து செல்லம் சொன்னார்கள் மன்னித்து மறந்து விடுங்கள் எதுவுமே செய்திட வேண்டாம் பலிக்கு பழி வாங்கிவிட வேண்டாம் உங்களுக்கு நஞ்சூட்டியது இந்த பெண் தான் யார சொல்லலாம் மன்னித்து விடுங்கள் பழிக்கு பழி வாங்கிவிட வேண்டாம் ஹபீப் செல்லாம் அலையுடைய வாழ்க்கையை நாங்கள் முழுமையாக பார்க்கலாம் ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையிலே சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே முழுமையான ஒரு நட்பண்பு இருந்தது என்று சொன்னா நாங்கள் அதனை நாங்கள் அதனை அதாவது மனித நேரத்திலே சேர்க்கலாம் சகோதரர்களே மன்னிப்பது அதனை மறப்பது இமாம் அஹமது ஹம்பல் ரஹமத்துல்லாங்க அலைகி அவர்கள் அப்பாசியே ஆட்சி காலத்திலே வாழ்ந்த மன்னர்கள் அப்பாசிய ஆட்சியை செய்த அந்த மன்னர் இமாம் முகமது முகம்பல் ரஹமத்துல்லா அவர்களை ஒரு முஸ்லாவுடைய பிரச்சனையிலே கட்டி வைத்து அடித்தார்கள் அடித்தார்கள் ஏராளமான அடி அடித்துக் கொண்டிருப்பார்கள் இமாம் அஹமது ஹம்பல் ரஹமத்துல்லாவுடைய உடம்பில் இருந்து இரத்தம் வடிந்தோடி கொண்டிருக்கிறது இவ்வாறு அந்த மசலா பிரச்சனையை அடித்ததற்கு பின்னாலே அந்த அப்பாசிய மன்னனுக்கு இப்பதான் உதித்தது சரியாக பட்டது எம்முடைய கருத்து தப்பு இமாம் அகமதுடைய கருத்து தான் சரியான கருத்து இப்பதான் அவருக்கு உண்மை புலனாகியது உண்மை தெரிய வந்தது அழைத்தார்கள் இமாம் அகமது ஹம்பல் அகமதே அஹ்மதே நாங்க தவறான கருத்துல இருந்து உங்களை சரியான கருத்தை தவறான கருத்துன்னு நினைச்சு உங்களை நாங்க அடி அடிந்து அடிச்சு போட்டோமே அஹ்மதே எங்களை நீங்க மன்னிக்கிறீங்க இந்த வார்த்தையை கேட்ட இமாம் அகமது அகமது அகமதுல்லா சொன்னார்கள் அந்த அப்பாசிய மன்னிடத்திலே நீங்க என்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவை கிடையாது ஏன் அப்படி சொல்றீங்க அம்மதே உங்களோட அடியாட்கள் அவர்கள் வைத்திருந்த அந்த பிரம்மாண்டமான தடியினால என்ன என்ன முதுகுல ஒரு அடி அடித்து அந்த தடியை அந்த அசாவை தூக்குவதற்கு முன்னாலே அந்த அடியை நான் மன்னித்து விட்டேன் மற்ற ஒரு அடியை அடிப்பார்கள் அந்த அசாவை தூக்குவதற்கு முன்னால் அந்த அடியை நான் மன்னித்து விடுவேன் இவ்வாறு அவர் அடிக்க அடிக்க நான் மன்னித்துக் கொண்டே நின்றேன் என்பதாக இமாம் அஹமது ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அழகி சொன்னார்கள் இதற்கு பேருதான் அகலா இதற்கு தான் நட்பந்து இதற்கு பேரு தான் மனிதநேயம் இஸ்லாம் இதனை எதிர்பார்க்கிறது இஸ்லாம் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது இமாம் அஹமது ஹம்பர் அஹமத்துல்லாய் அலி சொன்னார்கள் அந்த அப்பாக்கிய மண்ணிடத்திலே நீங்க நபியுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க இருக்கிறீர்கள் ரசூல்லாவுடைய சாச்சா அப்பாஸ் ரவி எல்லாம் அனு நபியுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் எனக்கு செய்த ஒரு பாவத்திற்காக நானே கயாமத்துடைய நாளையிலே அந்த கயாமத்துடைய நாளையிலே என்னால நீங்கள் அல்லாவிடத்தில் கேவலப்பட்டு விடக் கூடாது அதனால நான் அடிக்க அடிக்க மன்னித்துக் கொண்டே இருந்தேன் என்பதாக இமாம் எனவேதான் யாராலும் தவறு ஏற்பட்டால் இது ஒரு அற்புத ஒரு விடயம் ஏன் இன்பர்ல பேசப்படுகின்றா இந்த விடயம் பெரிசாக பேசப்படுவதும் குறைவு இதனை நாங்கள் கணக்கெடுப்பதும் கிடையாது இதற்கு மாற்றமான நாங்கள் பெருமையாக கருதுவோம் உதாரணமாக ஒன்று சொல்லலாம் ஏண்ட பிள்ளை பக்கத்து வீட்டாருடைய பிள்ளைக்கு அடிச்சிட்டு வந்துட்டா என்ன சொல்லுவோம்டா அவர் சண்டைக்கு வந்தா உங்களோட மகன் அடிச்சாரு எந்த மகன் சும்மா விட்டுட்டு வரல வைப்ட சொல்லுவாரு நம்மளோட பிள்ளைய பாத்தீங்களா அவர் அடிச்சதுக்கு என் மகன் குடுத்துட்டே வந்தான் ஏனமான அடிச்சுட்டே வந்தான் பெருமையாக கருதுகிறோம் சந்தோஷமாக நினைக்கிறோம் அவர் எனக்கு ஏசினாரு நான் சும்மா விட்டுடுவேனா நானும் நல்லா குடு குடுன்னு குடுத்துட்டு வந்தேன் எல்லோரும் பார்த்தாங்க நான் அங்க செகண்ட் ஆகி வரல அவருக்கு நினைப்பு இப்ப நான் தான் பெஸ்ட் மனிதன் நினைப்பு சகோதரர்களே இஸ்லாம் இதனை எதிர்பார்க்கல பழிக்கு பழி வாங்குவதை இஸ்லாம் எதிர்பார்க்கல இஸ்லாம் எதிர்பார்க்கிறது நாங்கள் யாருக்கும் அநியாயம் செய்துவிடக் கூடாது பிறரால் நாங்கள் அநியாயம் செய்யப்பட்டால் அதனை நாங்கள் மன்னிக்க வேண்டும் இதனை இஸ்லாம் எதிர்பார்க்கிறது பழிக்கு பழி வாங்குவதை இஸ்லாம் எதிர்பார்க்கிறது சகோதரர்களே அதுல சமூகத்தை சித்திக்கிறது எல்லாம் அன்பு ஒரு சஹாபிய கண்ட செலவுல வளர்த்துட்டு இருந்தாங்க ரவி அவங்க அதுல சமூகக்கட குடும்பத்தை சார்ந்தவங்க இவங்க அது தன்னை ஆயிஷா ரவி எல்லாம் அண்ணா அவங்களுக்கு அப்துல்லா உபயோகிப்பு சலூல் அவதூறு சொன்ன நேரத்துல அவதூறு சொன்ன நேரத்தில சப்பானோடு அதற்கு ஆயிஷா அதாவது தவறாக நடந்துட்டாங்க என்று சொன்ன நேரத்தில அந்த முனாபிக்கோடு ஒரு சில சஹாபாக்களும் சேர்ந்து கொண்டாங்க அதுல மிஸ்பாபின் உசாசா ரவி அவங்களும் சேர்ந்து கொண்டாங்க அதற்கு ஆயிஷா சப்பானோடு இப்படிதான் செஞ்சாங்க சேர்ந்து கொண்டாங்க இந்த இருக்கிறாங்களே இவங்க அப்படியாப்பட்ட ஒரு பெண் அல்ல இவங்க பரிசுத்தமான பெண் இவங்க சொர்க்கவாங்கி அல்லா சொன்னதுக்கு பின்னால தூசமாக சொன்னதுக்கு பின்னால அதுல தபூபக்கர் சித்திக்கிறது ரதியல்லானுக்கு ரொம்ப கோபம் போயிடுச்சு ரொம்ப கோபப்பட்டாங்க ரொம்ப கோபம் அடைந்தாங்க நான் செலவழிச்சு வாழ்ற இந்த வித்தா ஏண்ட மகள் அதற்கு அபுபக்கருடைய மகள் அதற்கு ஆயிஷா ஏண்ட மகளுடைய விடயத்துல அந்த முனாபிக்கோடு சேர்ந்து இந்த மனிதனும் அவரு சொல்லி திரிந்தாரு ஏந்த செலவுல வாழ்ந்துட்டு ஏந்த மகள விடயத்துல இவர் இவ்வாறு நான் நீக்கினாரே சத்தியமாக சொல்கிறேன் அல்லா மீது சத்தியமாக சொல்கிறேன் இந்த மனிதனுக்கு நான் ஒரு ரூபாயம் கொடுக்க மாட்டேன் அதுல தபூபக்கர் சத்தியம் செய்யறாங்க இந்த சத்தியத்தை அதுல தபூபக்கர் பலிக்கு பலி வாங்கினாங்க என்ன மாலிக்கு இப்படியா தெரிய நான் உனக்கு இப்படி செய்யறேன் பலிக்கு பலி வாங்கினாங்க அல்லாத பொருட்கள்ல புராண வசனத்தை அதுல ஆயிஷாவில புராண வசனத்தை இறக்கின அல்லா அபூபக்கருடைய சத்தியத்துக்கு எதிராகவும் புராண ஆயத்தை இறக்கினான் சொன்னா சொன்னா வசதி படைச்சவங்க ஏன் இப்படி செய்யறாங்க கொஞ்சம் பணம் உள்ளவங்க ஏன் இப்படி செய்யறாங்க பல்யா பூவல் அலா துஹிக்கூன் ஐயப்பிரம்பாஹு லகும் அல்லாஹ் அபூபக்கர பேரை சொல்லாம கூப்பிட்டு சொல்லி காட்டினான் அபூபக்கரே நீங்க இதை மன்னிச்சு மறந்துடுங்க நீங்க மன்னிச்சு மறந்தா அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் என்பதாக அல்லாஹ் குரான் தருகிறான் فليعفوا وليصفحوا على تحبون ان يغفر الله இப்ப அபுபக்கர் சித்திக் ரவி எல்லாம் இப்பதான் ஞானம் சிறந்தது சொன்னாங்க அபுபக்கர் ரவி எல்லாம் அனுகு சொர்க்கத்துக்கு நன்மார சொல்லப்பட்ட அமீர் மோமினுக்கு இப்பதான் பட்டது அதான் நாங்க பலிக்கு பலி வாங்கிட்டோமே திரும்ப சத்தியம் செய்தாங்க நான் மிஸ்தாக்கு இதற்கு முன்னால செய்த செலவை விட டபுள் மடங்கு நான் செலவு செய்தேன் இரட்டிப்பாக செலவு செய்தேன் என்பதாக அதை தபுபக்கர் சித்திக்கிறது எல்லாம் சத்தியம் விட்டாங்க எனவே இஸ்லாமிய நெஞ்சங்களே எனவேதான் பழிக்கு பழி வாங்குவதை இஸ்லாம் ஆதரிக்கவில்லை அல்லா அல்லா வீணில் இருந்தால் பொறுக்கவும் இல்லை இதனாலேதான் ஹபீப் செல்லம் அலைய செல்லம் அவங்க துவா செய்யறாங்க அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அவ்வாறு துவா செய்ய தொழில் செய்வானாக ஹபீப் செல்லா அலையம் செய்த ஒரு துவா தோழலை மே திருப்பி துவா பார்த்ததோட ரசூல்லா சொன்னாங்க اللهم انك تعلم انما انا بشر உனக்கு தெரியும் நான் ஒரு ரசூலாக இருக்கலாம் நான் ஒரு நபியாக இருக்கலாம் இருந்தாலும் நானும் ஒரு ஏழை மனிதர்களை போல ஒரு மனிதன் தான் ஏழை மனிதர்களை போல ஒரு மனிதன் தான் எனவேதான் யா அல்லாஹ் ஐயமா மோமினின் ஆதைத்துஹு أو شتمته أو ضربته أو لعنته فاجعلها له قربة فاجعلها له صلاة أو زكاة أو قربة تقربه بها إليك يا الله நான் ஏதாவது ஒரு மனுஷனை கஷ்டப்படுத்தியிருந்தா ரசூல்லாவால வரலாற்று நாங்க பார்த்திருக்கிறோம் ஹபீப் சல்லாஹ் அலையம் அவங்க இந்த மனிதர்களோட உம்மத்தோட மிருகங்களோட பறவைகளோட வச்சிருந்த ஒரு அன்புக்கு என்ன கிடையாது ஹபீபுடைய அன்புக்கு ஒரு என்ன கிடையாது இந்த உம்மத்தின் மீது வைத்திருந்த அன்புக்கு ஒரு என்ன கிடையாது ஹபீப் செல்லாம் அணைய செல்லம் அவங்க ஒரு எறும்புக்கு கூட அநியாயம் செய்தது கிடையாது வரலாற்றுல எங்கும் கிடைக்க கிடைக்கவே இல்லை கிடைக்கவும் மாட்டாது என் ஹபீப் வாழ்ந்த இந்த உலகத்தில் அப்படித்தான் ஹபீபுக்கான ஏராளமான அநியாயம் செய்திருக்கிறாங்க ரத்தம் ஓடுது அடித்து ரத்தம் ஓடுது அபி செல்லல்லாலே சொல்லும் சொல்றாங்க யாழ்லா யாழ்லா ஏத உண்மைக்கு தெரியாம இந்த அநியாயத்தை செய்யறாங்க எனவே யாழ்லா என்னை மன்னிச்சிடு அவங்களையும் மன்னிச்சிடு ஹபீபுடைய வார்த்தை இது ஹபீபுடைய வார்த்தை இது யாருக்கும் அநியாயம் செய்யாதவங்க இந்த உம்மத்தில யாருக்கும் அநியாயம் செய்யாதவங்க அந்நிய சமூகத்துக்கு அநியாயம் செய்யாதவங்க களிமா சொன்னவங்களுக்கு அநியாயம் செய்யாதவங்க ஹபீபுடைய ஒரு அன்புக்கு எல்ல கிடையாது எல்ல கிடையாது ஹபீப் இந்த உம்மத்தின் மீது வைத்திருந்த அன்புக்கு ஒரு ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு விஷயத்துக்கு வர்றேன் ஹபீப் அல்லாஹ் ஒரு தடவை ஒரு ஆட்டை குர்பான் கொடுத்தாங்க ஒரு ஆட்டை திரும்பி ஷரீஃப்ல இந்த ஹபீப் கருதி உறுதியா கொடுத்த நேரத்துல உறுதியா கொடுக்கிற நேரத்துல உறுதியா கொடுத்த நேரத்துல வளமைய போல துவாவை சொல்லிட்டு இல்லா அல்லாஹ் அக்பர் ஏதோ துவாவை சொல்லி கொண்டு சொன்னாங்க ரசூலுல்லா ஹாலா அன்னி அம்மல்லம் அம்மன் லம் இந்த உறுதியாவுடைய இந்த ஆற்றுடைய நன்மையை எனக்கும் தருவாயாக இது போல யாமும் வரைக்கும் வருகின்ற என்னுடைய சமூகத்திலே என்னுடைய உண்மத்திலே யார் யாரெல்லாம் உதவியா கொடுக்க காசி பணம் இல்லாமல் இருப்பாங்களோ அவங்களுக்கும் என்னுடைய நன்மையை நீ கொடுப்பாயாக ஹபீப் இவ்வாறு வாழ்ந்தவங்க அபு ஜகருடைய அந்த கஷ்மீரினால ஹபீப் செல்லாம் அலைவர் செல்லும் அவங்களே தோலிலே முதுகிலே அந்த குடல்கள் போடப்பட்டு ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க மனசு ரொம்பவும் நின்றாங்க சகோதரர்களே அதற்கு மசூதரதி எல்லாம் சொல்றாங்க நான் ஹபீபுக்கு குரல் போட்டவங்களை பார்த்தேன் தொழுகிற நேரத்துல தலையில அந்த அசிங்கங்களை போட்டவங்களை பார்த்தேன் யுத்தத்துல லைனா மூத்தாய் கிடந்தாங்க சோதரே அபின் யாருக்கும் அநியாயம் செஞ்சவங்க இல்ல அவங்க செய்யறாங்க துவா உனக்கு தெரியும் நான் ஒரு சாதாரணமான மனிதன் தான் எனவே நான் யாருக்காவது ஏசியிருந்தால் யாரையாவது பேசியிருந்தால் யாரையாவது அடித்திருந்தால் யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால் யாருதா அந்த அனைத்து அநியாயங்களையும் அந்த அனைத்து கஷ்டங்களையும் யாருதா அவருக்கு நீ தொழுகையாக மாற்றி நன்மையாக கொடுப்பாயாக ஜகாத்தாக மாற்றி நன்மையாக கொடுப்பாயாக ஏதாவது ஒரு நல்ல அமலாக மாற்றி எந்த அமலை வைத்து நீ பொருந்திக் கொள்வாயோ அந்த அமலாக மாற்றி அவருக்கு நீ நன்மையை கொடுப்பாயாக அப்படின்னு சொல்லலாம் சொல்லாங்க இப்படி துவா செய்தாங்க இதனாலதான் உலமாக்கள் சொல்றாங்க எங்களை பார்த்து எங்களை பார்த்து ஒவ்வொரு மோமினும் தூங்க போறதுக்கு முன்னால துவா செய்யணும் ஏ நாங்க சமூகத்தோடு வாழக்கூடியவங்க யாராவது எனக்கு பேசியிருக்கலாம் யாராவது என்ன ஏசிருக்கலாம் யாராவது என்ன துன்புறுத்திருக்கலாம் யாராவது என்ன கஷ்டப்படுத்திருக்கலாம் நாங்கள் மனம் வந்திருக்கலாம் நாங்கள் மனம் வந்திருந்தா என்னை பத்தி யாராவது புறம் பேசியிருந்தா என்னை பத்தி யாராவது கோல் பேசியிருந்தா அவருடைய நன்மையுடைய பட்டொலைகள் அது பெரும்பாவமாக எழுதப்பட்டிருக்கும் எனவே நான் தூங்க போற நேரத்தில் செய்யணும் யாருலா எனக்கு யாராவது பாவம் செய்து என்னை யாராவது கஷ்டப்படுத்தி என்னை பத்தி கோல் பேசி என்னை பத்தி புறம் பேசி அவங்களோட பட்டோடைகள்ல அது பாவமாக எழுதப்பட்டிருந்தாலே ஆள்லா எனக்கு செய்த பாவத்துக்காகவே அவங்க நாளைய கிராமத்திலே உன்னிடத்திலே கஷ்டப்பட்டு விடக்கூடாது எனவே ஆள்லா அந்த அனைத்து பாவங்களையும் நீ மன்னித்து விடுவாயாக அனைத்து பாவங்களையும் நீ மன்னித்து விடுவாயாக யாராவது ஒருவர் தன்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கணும்னு நினைச்சா பிறர் அவருக்கு செஞ்ச பாவங்களை எல்லாம் அவர் மன்னிச்சிடட்டும் அல்லா அவரை மன்னிப்பான் குரான் சொல்லி எனவே தோல் எனக்கு செய்த பாவத்துக்காக வேண்டி அந்த கொடூரமான கிராமத்திலே நாளையிலே அந்த பயங்கரமான கிராமத்திலே நாளையிலே எனக்கு செய்த பாவத்துக்கான என் மனைவி தண்டிக்கப்பட்டா இவ்வளவு கோலையாக இருக்கும் என் மனைவி என்னை பத்தி ஏதாவது தப்பா நினைச்சிருக்கலாம் பேசிருக்கலாம் நாங்க அப்படி துவா செய்யலா என் மனைவியை பார்த்து எல்லாம் மன்னிச்சிடுவான் என் பெற்றோர்கள் அப்படி செஞ்சிருக்கலாம் என் பிள்ளைகள் அப்படி செஞ்சிருக்கலாம் என் உறவுகள் அப்படி செஞ்சிருக்கலாம் என் நண்பர்கள் என்ன பத்தி கோல் பேசிருக்கலாம் நான் செய்யற துவாவினாலே அவங்க நான் பாதுகாக்கப்படுவாங்க எனவே சகோதரர்களே நாங்கள் பிறருடைய இதை நாங்கள் மன்னிப்பதற்காக துவா செய்ய வேண்டும் அந்த கொடூரமான கிராமத்தில் அல்ல எல்லோரையும் பாதுகாக்க இப்படி அசாட்சி இல்ல ஒரு வாழ்க்கை வருது நாளை கயாமத்துடைய நாளையிலே அதாவது தபு மூசாவுடைய ரிவாயத்தை நாளை கயாமத்துடைய நாளையிலே அல்லா எல்லா நபிமார்களையும் அழைப்பான் எல்லா நபிமாரிடத்திலும் கேள்வி இருக்கிறது எல்லா நபிமாரிடத்திலையும் அல்லா கேட்க இருக்கிறான் அதற்கு ஆலம் கேட்கப்படுவாங்க அதற்கு நூ ஹுலூத் ஹூத் கேட்கப்படுவாங்க அதற்கு இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹா கேட்கப்படுவாங்க அதற்கு மூசா ஐசா கேட்கப்படுவாங்க எல்லா நபிமார்களையும் அல்லா கேட்கிற வரிசையில அதற்கு ஈசா இஸ்லாம் அவங்களையும் நல்லா கூப்பிடுவாங்க அதற்கு ஈசாவையும் ஐசாவே வாங்கலைங்க அதற்கு ஈசாயக்கெல்லாம் கொண்டு வருவாங்க அல்லா இந்த உலகத்தில கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தார்களே கிறிஸ்டியன்ஸ் அவங்களையும் நல்லா கூப்பிடுவாங்க வாங்க இங்கே அவங்களும் வருவாங்க ஈசாவே தெரியுமா இவங்க எல்லாம் யாருன்னு உங்களுக்கு ஐசாவே தெரியுமா யாருக்கு இவங்க இவங்க எல்லாம் உங்களுக்கு யாரெல்லாம் தெரியாதே யாரெல்லாம் தெரியாது ஐசாவே இவங்களெல்லாம் உலகத்தில வாழ்ற காலத்துல உங்களை ரப்பா நினைச்சவங்க இயேசுவை தானே அவங்க ரப்பா நினைக்கிறாங்க மேரியை தானே அதற்கு மரியம் தானே ரப்பா நினைக்கிறாங்க ஐசுவை கொண்டு வராது ஐசா மேரியை கொண்டு வராது அதற்கு மரியம் உங்களையும் உங்களோட தாயையும் ரப்பா நினைக்கிறாங்க ஐசாவே குரான் அந்த வசனத்தை அல்லா சொல்கின்றான் அல்லாஹ் கேட்கிறான் அந்த என்ன ரப்பாக வணங்காமே அல்லாஹ் சொல்லுவான் என்ன ரப்பாக வணங்காம ஈசாவே உங்கள ரப்பாக வணங்கும்படி உங்களோட தாய ரப்பாக வணங்கும்படி இந்த கிறிஸ்தவ மக்களுக்கு நீங்களா சொல்லிக் கொடுத்தீங்க நீங்களா சொல்லிக் கொடுத்தீங்க இத்தகிதூனி கௌமிய குரான்ல கேட்கிறான் சகோதரே இந்த அல்லாவுடைய இந்த கேள்வினால அதற்கு ஈசா நடுங்குவார்கள் அதீசிலே வருது எந்த அளவுக்கு சொன்னா அதுல செய்தா ஈசா இஸ்லாமோட உடம்பில் இருந்து இரத்தம் வடிந்தோடி கொண்டிருக்கும் இப்படியாப்பட்ட கொடூரமான கயாமத்திலே நாளையிலே எனக்கு செய்த ஒரு தவறுக்காக எந்த அன்பான பிள்ளைகள் எந்த அன்பான மனைவி எந்த அன்பான சகோதரர்கள் எந்த அன்பான சகோதரிகள் எந்த அன்பான பெற்றோர்கள் என்னை பத்தி பேசிய ஒரு புறத்துக்காக சந்திக்கப்பட்டா சகோதரே அது எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு நிலைமை சகோதரர்களே எனவேதான் நாங்கள் தூங்குவதற்கு முன்னால நாங்கள் மன்னித்துக் கொள்ளணும் தூங்குறதுக்கு முன்னால் அல்லாவிடத்தில் நாங்கள் துவா செய்து மன்னிப்பு கேட்டுக்கொள்ளணும் எனவே இஸ்லாமிய இளைஞர்களே ஹபீப் செல்லாம் அலைய செல்லம் அவட சாச்சா அதற்கு ஹம்தாவை ரொம்ப கொடூரமாக கொலை செஞ்சாங்க நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் அவங்கள ரொம்ப கொடூரமாக கொலை செஞ்சாங்க அந்த காப்பீர்கள் ஹபீபுக்கு தந்த சாச்சாட உடம்ப பார்த்து தாங்க முடியல கண் வேற இருக்குது ஈரல சக்தி இருக்கிறாங்க கை கால்கள் வேற இருக்குது அந்த ஜனாதாவை பார்த்து தாங்க முடியாம ஹபீப் செல்லாம் செல்லும் அவங்க ஒரு சத்தியம் செய்யறாங்க சொன்னாங்க அந்த ஜனாதா பார்த்துட்டு சொன்னாங்க தாச்சாவே உங்களுக்கு பாரமாக நான் அவங்கள எழுபது பேரை பழிச்சு பழி வாங்குவேன் எழுபது பேரை பலிக்கு பலி வாங்குவேன் ஹம்சா கொண்டதற்கு பாரமாக எழுபது பேரை பலிக்கு பலி வாங்குவேன் என்பதாக ரஹபீர் செல்லா அலிசல்லம் அவங்க சத்தியமிட்டாங்க சகோதரர்களை பலிக்கு பலி வாங்குவது அல்லா விரும்புறல்லை அல்லாவுடனே குரான் வசனத்தை இறக்கி ஹபீப தடுத்து நிறுத்தினான் فَآقِبُوا بِمِثْلِ مَا أُوقِبْتُمْ بِهِ وَلَئِنْ صَبَرْتُمْ لَهُ அல்லா சொன்னா நதியே நாயமே நீங்க பலிக்கு பலி வாங்கணும்னு ரொம்ப துடிக்கிறீங்க உங்களோட ரத்தம் எல்லாம் சூடாயிட்டு உங்களோட ராத்த தாச்சாளர் மையத்தை ஜனாதாவை பார்த்துட்டு நீங்க பலிக்கு பலி வாங்குறதா இருந்தாலும் எழுபது பேர் பலிக்கு பலி வாங்குறாரு ஒருத்தரை நீங்க கொண்டதுனால அவங்க நீங்க பலிக்கு பலி வாங்குறதா இருந்தா ஒருத்தரை தான் நீங்க கொள்ளணும் ஆனா நாங்க நாயமே ஒரு புத்தி சொல்லி தரணுமா உங்களுக்கு உங்களுக்கு ஒரு புத்தி சொல்லி தரட்டுமா வளையின் சபர்த்தும் நாயமே அதை மன்னிச்சு நீங்க பொறுமையா இருங்களேன் அதை மன்னிச்சு நீங்க பொறுமையா இருங்களேன் அல்லாஹ் ஹபீபை தடுத்து நிறுத்தி மன்னிச்சு பொறுமையா இருக்க சொன்னாங்க நீங்க பொறுமையாக இருந்தீங்கன்னா பல வெற்றி இருக்குது உங்களுக்கு பின்னால சகோதரரே இமாம் சாதி ரஹமத்துல்லாஹி அலி அவங்களே ஒருவர் வந்து ஏசினாரு கண்ணு முன்னு பார்க்காம வாய புடிச்ச புடித திறந்த திறவையில ஏச ஆரம்பிச்சுட்டாரு இமாம் ஷாஜி ரஹமத்துல்லாய் அலி இதெல்லாம் கேட்டுக்கிட்டு சொன்னாங்க அந்த மனுஷனிடத்துல நீங்க எனக்கு பரவாயில்ல நீங்க இருந்தா பத்தி இப்படி எல்லாம் நீங்க அது உண்மையாக இருந்தா அல்லா என்னை மன்னிக்கட்டும் நீங்க ஏசுறதெல்லாம் பொய்யாக இருந்தா அல்லா உங்களை மன்னிக்கட்டும் இமாம் சாதி அவர்கள் சொன்னாங்க புகாரி ஷெரீப்ல ஒரு விவாதம் வருகிறது பனுவீஸ்வரர்கள் ஒருவத்தை மலக்குள் மோத்து உயிரெடுக்க போனாங்க போய் கேட்டாங்க அவளை உயிரெடுக்க வந்திருக்கேன் ஏதாவது நன்மை சரி செஞ்சிருக்கீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் புகாரியில வருகிறாரு ஏதாவது நன்மை சரி செஞ்சிருக்கீங்களா நீங்க யோசிச்சு பாருங்களேன் அவர் யோசிச்சு கூட சொன்னாரு நானாவது நன்மை செய்யறையாது எனக்கு நன்மைக்கு சம்பந்தமே கிடையாது நான் ஒரு நன்மையும் செய்யல சரி இல்லைங்க நான் யோசிச்சு பாருங்களேன் ஏதாவது நன்மை ஆஹ் ஒரு செயல் செய்வேன் என்ன நான் யாரும் செய்வேன் வியாபாரம் செய்யற நேரத்துல கொஞ்சம் தள்ளி உள்ளவங்களா இருந்தா கடன் தரணும் இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் நான் கால கால கருதி கொடுப்பேன் நீங்க பரவாயில்ல லேட்டாகி சொல்லிட்டாங்க யாராவது கொஞ்சம் கஷ்டமானவங்களாக இருந்தா அந்த கடனை அவங்களுக்கு மன்னிச்சு விட்டு இந்த மன்னித்து விடுற மட்டும்தான் நான் செய்யற ஒரு நல்ல ஒரு செயல் எனக்கு விளங்குது ஹபீப் அல்லாஹ் அலைகள் செல்லம் சொன்னாங்க அந்த மனிதர் அந்த மன்னித்து விட்டதற்காக வேற எந்த ஒரு அமலும் செய்யல இந்த ஒரே ஒரு அமலுக்காக அல்லாவை சொர்க்கவாதியாக சொர்க்கத்துக்கு அனுப்பினான் சகோதரர் எனவேதான் அல் அப்பு என்கின்ற இந்த வார்த்தை மன்னிப்பு என்கின்ற இந்த விடயத்தை இஸ்லாம் ரொம்பவும் எங்களிடத்திலிருந்து வரவேற்கிறது இஸ்லாம் ரொம்பவும் எதிர்பார்க்கிறது நாங்க மன்னிக்கணும் நாங்க யாருக்கும் தப்பு செஞ்சிடக்கூடாது பிறரால் அநியாயம் செய்யப்பட்டாலும் நாங்கள் அதனை மன்னிக்கணும் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது ஹபீஸ் எல்லாம் அலைசலம் மறந்து போயிட்டு இருந்தாங்க பின்னால வந்த சஹாபி ஒருத்தருடைய கால் ஹபீபுடைய ஸ்லீப்பர்ல செருப்புல பட்டுச்சு அப்ப ஸ்ரீபர்ல பட்டா ஹதீஸ் அல்லாஹ் இதை பார்த்தாங்க அந்த சஹாபிக்கு கவலை ஆயிடுச்சு ஹதீஸ் அல்லாஹ் கொஞ்சம் கோபமா அவரை பார்த்துட்டு பள்ளிக்குள்ள போயிட்டாங்க மதீனா மசிது உள்ளுக்கு போயிட்டாங்க அந்த சஹாபிக்கு ரொம்ப கவலை இரவு போய் தூங்க பார்த்தாரு தூக்கமும் வருதில்ல நான் செஞ்ச பாவத்துக்கு ஹபீபுடைய சினிப்பரை நான் மிதிச்சு அவங்க வில பார்த்தாங்களே என்பதற்காக அந்த சஹாபி அல்லா ஏதாவது ஹபீபுக்கு குழாந்த வசனத்தை இறக்கி ஏதாவது எனக்கு தண்டனை தந்துடுவானோன்னு பயந்து பயந்து நடுங்கி நடுங்கி இருந்தாங்க காலையில செய்தி கிடைச்சது ஹபீஃப் அல்லா அலிஸ்லாம் உங்களை வர சொன்னாங்க அந்த சஹாபி ஹபீபிடத்துல பயந்து பயந்து வந்தாரு ஏதோ கொரான வசனம் இறங்கிட்டு போல என்பதாக பயந்து பயந்து வந்தாங்க ஹபீப் எல்லாம் செல்லம் அவங்க வந்ததோடு யார சூழல்லா நீங்க என்ன மன்னிச்சிடுங்க யார சொல்லலாம்னு மன்னிப்பு கேட்ட நேரத்துல அந்த கருணையே கொண்ட அந்த உள்ளம் ஹபீப் செல்லாம் சொன்னாங்க அந்த சகாபீரத்துல நீங்க ஏதும் மன்னிப்பு கேட்க தேவையில்ல நீங்க ஏதும் மன்னிப்பு கேட்க தேவையில்ல நீங்க என்ன ஸ்ரீபர்ல செருப்புல மிதிச்சதுக்காக நான் தான் உங்களை கோபத்தோடு முறைத்து பார்த்துட்டேன் அதுக்காக இந்த அறிக்கை எண்பது ஆடுகள் எடுத்துட்டு போங்க நீங்க சகோதரர்களே இஸ்லாம் இவ்வாறு மன்னித்து வாழ்வதை ஆதரிக்கிறது நாங்க பாக்குறோம் அற்ப சொற்ப ஒரு சில விடயங்களுக்காக எம்முடைய சமூகம் இந்த கோர்ட்ல அவ்வாஹ் அக்பர் ஒரு சாதாரணமான ஒரு விடயம் ஆண்டாண்டு காலமாக ஈடுபடுறாங்க எங்கட இஸ்லாம் எங்கட ஈமான் என்ற பண்புக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல் சகோதரர்களே அற்பமான விடயத்தை மன்னிக்க தயாரில்லை கோபம் பொங்கி எழுகிறது அந்த கோபத்தை நாங்கள் அமல்படுத்துகிறோம் உண்மையான வீரர் யார் தெரியுமா ஹபீஸ் அல்லா சில சொன்னாங்க கோபம் வருகிறதா அதை அடக்கிறவங்களுக்கு வீரம் இருக்கிறா நீங்க தான் தைரியசாலி நீங்க தான் வீரர் நான் சொல்வேன் என்பதா ஹபீஸ் அல்லா அலிசலம் சொன்னாங்க இன்றைக்கு நாங்க வார கோபத்தை வெளிப்படுத்தினா தான் வீரம் என்று நினைக்கிறோம் அல்லா என்னையும் உங்களை பாதுகாக்கணும் இதோட இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது எங்களோட நட்பண்புகள்ல முக்கியமான ஒரு பண்பு தான் நாங்க விட்டு கொடுத்து வாழணும் விட்டு கொடுத்தத போல அவ்வாறு ஒரு உடன்படிக்கை உலக வரலாற்றுல இஸ்லாமிய வரலாற்றுல அல்ல உலக வரலாற்றுல முன்னாலையும் நடக்கல கயாமத்து வரைக்கும் நடக்கவும் மாட்டாது ஏன் ரசூல்லா அவ்வளவு விட்டு கொடுத்தாங்க அல்லா இன்னா பசஹ்னாலக விட்டு கொடுத்ததுனால விட்டு கொடுத்ததுனால ரத்தம் இல்லாம சத்தம் இல்லாம யுத்தம் இல்லாம அந்த பிரம்மாண்டமான மக்கா கையில தூச்சி கொடுத்தாங்க போது வரலாறு நாங்கள் எல்லோரும் அறிந்திருப்போம் எனவே நாங்களும் விட்டு கொடுத்து வாழணும் அது மட்டும் இல்ல இன்னொரு முக்கியமான பண்புதான் முக்கியமான பண்புதான் தன்னை விடவும் தன்னுடைய தேவையை விடவும் பிறரையும் பிறருடைய தேவையை பெரிதாக அமைக்கணும் சகோதரர்களே நாட்டை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஆளுமிடத்திலே ஒரு வாலிபர் வந்து அதுல தவறிலே என்று சொல்லித்தாங்க பற்றற்ற வாழ்க்கை தான் என்னன்னு சொல்லித்தாங்க அந்த ஆளு மிகப்பெரிய ஒரு ஆளின் அவங்க சொல்றாங்க நான் யாரத்திலும் தோற்றது கிடையாது இந்த வாலிபரத்துல நான் நான் தோற்றுட்டேன் ஏ அவர் இப்படி கேட்டாரு பற்றற்ற வாழ்க்கை தான் என்னன்னு கேட்டாரு ஜுகுதினா என்னன்னு கேட்டாரு நான் அந்த வாலிபருக்கு சொன்னேன் பற்றற்ற வாழ்க்கைண்டா ஏதாவது கிடைத்தா கிடைக்கிற பொருந்தி கொண்டு பொறுமையா அல்லாவுக்கு நன்றி செலுத்தி பொறுமையா இருக்கிறது கிடைக்கிறேன்னா பொறுமையா இருக்கிறது ஏதாவது கிடைச்சிட்டா உடுத்து சாப்பிடுவோம் ஏதாவது கிடைச்சிட்டா அதை பொருந்திக் கொள்றது அதிகமாக ஆசைப்பட்டதில்ல கிடைக்கலையா சந்தோஷமாக வாழ்ந்து கொள்றது இதுக்கு பேரு தான் பத்திர வாழ்க்கை அப்படின்றாரு இந்த விஷயத்தை கேட்டு அந்த வாலிபர் சொன்னாரு அந்த ஆணிம பாத்தி அந்த பல்க நாட்டை சேர்ந்த அந்த மிகப்பெரிய ஆணிம பாத்தி சொன்னாரு அதற்கு அவர்களே நீங்க சொல்ற துகுதத்தான் நீங்க சொல்ற பற்றற்ற வாழ்க்கையை தான் எங்களை பல்க நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நாய்களும் வாழ்கின்றன ஏன் ஏதாவது போட்டா சாப்பிடுது நன்றிக்காக வாழாக்குது அதுக்கு ஏதும் போடலேன்னு இருந்தா அது ஆர்ப்பாட்டமா செய்து அது யாரிடையாவது சண்டை பிடிக்கிறா இல்லே கிடைக்கதை வைத்து பொருந்திக் கொள்ளுவார்கள் நாய்கள் நீங்க சொல்ற துகுத எங்கட நாயர் வாழ்கிறது வெக்கிச்சு போனார் அந்த ஆளின் அந்த வாலிபரை பார்த்து சொன்னாங்க அப்ப நீங்க சொல்லுங்களே துகுதினா என்ன நீங்க சொல்லுங்களே அப்ப பற்றற்ற வாழ்க்கையில என்ன அந்த வாலிபர் அந்த ஆளுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் அதுல தவறிலே பற்றற்ற வாழ்க்கையா ஏதும் கிடைக்கலையா ஏதும் கிடைக்கலையா அல்லாவுடைய தஸ்மியை பொருந்திட்டு பொறுமையாக இருக்கிறது ஏதாவது கிடைத்தால் தன்னுடைய தேவையை விட பிறருடைய தேவையை பெரிதாக மதித்து அவங்களுக்கு கொடுக்கிறது இதுக்கு பேர் தான் விருது சகோதரர்களை வரலாற்றுல நாம இது நிறைய பார்க்கலாம் ஹபீஸ் அல்லாஹிஸ்லாம் அவங்ககிட்ட ஒரு விருந்தாளி வந்துட்டாரு ரசூல்லா செய்தி அனுப்பினாங்க மனைவிக்கு ஆயிஷாக்கு ஹப்தாக்கு அங்கிட்டா செய்தி அனுப்பினாங்க ஏதாவது சாப்பாடு இருக்கிறா ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார் கிடைக்கல அப்ப ரசூல்லா தஸ்மீர் செஞ்சாங்க ஒரு சாபி எழுதினா யாரும் நான் கூட்டிட்டு போறேன் எல்லோருக்கும் தெரியும் அந்த சஹாபி கூட்டிட்டு போற நேரத்துல மனைவிட்டு போய் கேட்டாங்க ஏதாவது இருக்குதா ஏதாவது சாப்பிட இருக்குதான் கணவனை பார்த்து சொன்னாங்க ஆனா அது நம்மளோட பிள்ளைக்கு மட்டும்தான் போதும் இப்ப கணவன் சொன்னாரு பரவாயில்ல பிள்ளை நீங்க பொம்பளை பிள்ளைய தூங்க போடுங்க நீங்களும் நாங்களும் பசியாக இருக்கோம் சூழல்லாவுடைய விருந்தாளி வந்துட்டாங்க உணவு கொடுப்போம் திட்டமிட்டதை போல பிள்ளை படுக்கப்பட்ட பிள்ளையை உறங்க வைத்தார்கள் இதே போல அவங்க திட்டமிட்டதை போல விளக்கை அணைத்து அந்த விருந்தாளிக்கு உணவு கொடுத்தாங்க சகோதரர்களே தண்ட தேவை விட பிறருடைய தேவையை பெரிதாக மதித்தார்கள் இருட்டிலே விளக்கை அணைத்து இருளிலே கொடுக்கப்பட்ட உணவு விளக்கை அணைத்து அந்த இரவிலே கொடுக்கப்பட்ட உணவு சகோதரர்களே அல்லா முழு உலகத்துக்கும் வெளிச்சம் போட்டு காட்டினான் காலையில போறாங்க இடத்துல ரசூல்லா சிரிச்சு கொண்டிருந்தாங்க சஹாபிய பார்த்து சொன்னாங்க நீங்க இரவு செய்த தியாகத்தை